திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த காயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி திருச்சிற்றம்பலம் சொல்லும் பொருளுமே தூத்திரையும் நெய்யோமாய் நல்லிடிஞ்சில்லென்னுடைய நாபாக சொல்லறிய வெண்பான் விளக்காவியன் கையிலை மேலிருந்த பெண்பகர் கேற்றினேன் பேற்று பெற்ற பயனிதுவே அன்றே பிறந்தியார் கற்றவர்கள் ஏத்தும் சேர் காலத்தே கொற்றவர்க்கு தோளாக தடரவள் சூழ்ந்த நிந்த அம்மானு காளாக பெற்றே நடைந்த அடைந்தொய்மி நம்மனை உம்மாவி தன்னை குடைந்துண்ண எண்ணியவெங் கூற்றோ குடைந்து நம் கண்ணுள்ளே பார்க்கும் பொழுது கையிலாய தண்ணலே கண்டீரரண் அரணம் ஒரு மூன்றோ அரழலாய் வீழ முரணம்பு கோத்த முதல்வன் சரணமே காணுமாலுற்றவன் தன் காலத்திகை தோழுது பேணுமாலுள்ளம் பெரிது பெரியவர் காணீரன் உள்ளத்தின் பேற்றே தெரிவறிய தேவாதீ தேவன் பெரிதும் தீர தக்கோரித்தோ திருக்கையிலை கோனை இருத்தான் போந்த தீடோ இடபாகம் நீ கோட்டு இமவான் பயந்த மடப்பாவை தன்படிவே ஆனால் விடப்பார் கருவடீசர் கண்ட தெங்காலத்தீம் ஆழ்வார் கொருவடிவே அன்றால் ஊரோ உருவோ பல கொண்டு உணர்வரிதாய் நீர்கோ ஒருவன் ஒரு பால் இருக்கை மறுவினிய பூக்கையில் கொண்டே பொழுது புத்தேளிர் வந்திரைஞ்சு மா கையிலை என்னும் மலை மலை வரும் போல் வானவரோ தானவரும் எல்லாம் வாழ் நஞ்சழல் கண்டஞ்சேம் நிலை தளர கண்டமையால் நன் சாரல் காலத்தீர் ஆழ்வார் நஞ்சுண்டமையால் உண்டே உலகு உலகம் தீனுக்கோ ஒன்னுதல் மேலிட்ட திலகமென பெறினோ சீ இலகிய சீரீஷா திருக்கையிலை எம்பேருமான் என்றென்று பேச திருப்பால் பிறப்பு பிறப்புடையற்கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையரானாலும் சீச்சி இறப்பில் கடியார் நருஞ்சோலை காலத்தே ஆழ்வாரடியாரை பேணாதவர் அவரும் பிறந்தவராய் போவார் குலாவி எவரும் தொழுதேத்தும் எந்த சிவமன்னுதே குவார் சோலை திரு கையிலை ஏத்தாதே போக்குவார் வாழா பொழுது வாழா பொழுது கழிக்கின்றார் மானுடவர் கேளார் கொலந்தோ கிரிபட்டார் கீழாடை அண்ணர் கணு கராய் காலத்தியுள் நின்ற கண்ணப்பராவார் கதை கதையிலே கேளீர் கையிலாயம் நோக்கி புதையிருட்கண் மாலோடும் போகி சிதையார் சீர்தீர்த்தன் பால் பாசுபதம் பேற்று செருக்களத்தில் பார்த்தன் போர் வென்றிலனோ பண்டு பண்டு தொடங்கியோ பாவித்தும் நின் நின்கழற்கே தொண்டுபடோவான் தொடர்வேனை கண்டு கொண்டு ஆள தயா உண்டோ இல்லையோ சொல்லாய காள தீயாய் உன் கருத்து கருத்துக்கு செய்யாய் காண்தக்கோர் காண இருத்தி தீருக இல்லை என்றால் ஒரு தரறிவான் உருவார்க்கறியோபாறு உண்டோ நெறிவார் சடையாய் நிலை நிலையீர்பிறவி நெடுஞ்சுழியீர்பட்டு தலைவதடுமாறுகின்றேன் தொலைவின்றி போந்தேற கைதாராய் காலத்தீ புத்திளிர் வேந்தேயே பாசத்தை வீட்டு பாசத்தை விட்டு நின் பாதத்தின் கீழே என் நேசத்தை வைக்க நினை கண்டாய் பாசத்தை நீ கூமாம் வல்ல கையிலாயா நீ என்னை காக்குமாரித்தனையே கா காணாதலைகின்றார் வானூர்கள் காலத்தியே பூணாரமார்பந்தன் பொற்பாதம் நாணாதே கண்டிடுவான் யான் இருந்தேன் காணீர் கடல் அஞ்சை உண்டிடுவான் தன்னை ஒருங்க ஒருங்காதுடனே நின்றோரைவரெம்மை நெருங்காமல் நீத்தம் ஒரு கால் நெருங்கி கருங்கலோ கும்பல் கையிலாயோ மேயான் வருங்குலோ நம்பால் மதித்து நம்பால் மதி தூரையோ காலத்தின் அண்ணாதே வம்பார் மலர் தூய் வணங்கதே நம்பானின் சீலங்கள் ஏத்தாதே தீவினையேன் யான் இருந்தேன் காலங்கள் போன கழிந்து கழிந்த கழி கிளாய் நெஞ்சே கழியாதொழிந்த நாள் மேற்பட்டு உயர்ந்தோர் மொழிந்த சீர்கண்ணூதலான் எந்த கையிலாய மால்வரையை நன்னோதலாம் நன்மை நமக்கு நமக்கு நமக்கிசைந்தவானாமும் ஏத்தினால் நம்பர் தமக்கழகு தாமே அறிவர் அமைப்போதும் பேர் கல்லபாம் நீடருவி காலத்தீ ஆழ்வாரை வல்லவாம் நெஞ்சமே வாழ்த்து வாழ்த்துவாய் வாழ்த்தாது ஒழிவாய் மறு சுழியிட்டு ஆழ்த்துவாய் அக்தறிவாய் நீ என்றே ஆழ்த்தகைய வண்டார் பொழிற்கையிலை வாழ்கின்று இருப்பதே கண்டாய் அடியேன் கடன் கடனாகம்பூடாடோ காலத்தி கோனை கடனாக கை தோழுவார்கில்லை இடம் நாடி இந்நாட்டீர்கே வந்து கீண்டிற்று கொண்டு போய நாட்டில் உண்டுழலோ மாறு மாறி பிறந்து வழியிடையாற்றீடை ஏழியிழியும் இதோ வல்லால் தேரி திரு கையிலை ஏ தீரேல் சேமத்தால் யார்க்கும் இரு கையிலை கண்டீரினேது இனிதே பிறவி இனமரங்கள் ஏறி கனி தேர்கடுவன்கள் தம்மில் முனிவாய் பிணங்கி தன் சாரர் காலத்தீ பேணி வணங்க வல்லராயின் மகிழ்ந்து மகிழ்ந்தளரும் வண் கொன்றை மேலே மனமாய் நெகிழ்ந்து நெகிழ்ந்துள்ளே நேக்கு திகழ்ந்திலங்கும் விண்ணீரங்காம் ஓங்கோவியன் கையிலை மேயாயன் பெண்ணோரங்காள் என் செய்கேன் பேசு பேசும் பரிசறியாள் பேதை பிறர்க்கெல்லாம் ஏசும் பரிசானாள் ஏ பாவம் மாசூனை நீர் காம்பையலை தாலிக்கோ என்றென்று பூம்பயலை மெய் முழுதோம் போர்த்து போர்த்த களிற்றூரியோ பூண்ட பொறியறவோ தீர்த்த மகளிருந்த செஞ்சடையோ மூர்த்தி குயிலாய மென்மொழியால் கூறாய வாரும் கையிலாய யான் காண காட்டு காட்டில் நடமாடி கங்காளராகி போய் நாட்டிற் பலி தீரிந்து நாடொரும் ஒட்டுண்பார் ஆனாலும் என் கோலோம் காளத்தியாழ்வாரை வானோர் வணங்குமா வந்து வந்தமரே தோ மடை கூழும் வார்ச்சடை மேல் கொந்த விழும் மாலை கொடுத்தார் கொல் வந்தித்து வாலூகத்த வண்கையிலை கோனார்த்தம் மாமுடி மேல் பாலூகத்த மாணிக்கு பண்டு பண்டிதுவே அன்றாயீர் கேளீர் சொல் பல் சருக்கு கொண்டிலங்க தோம்பி நூல் கோடிழைப்ப கண்டு நலந்தி கேலாமே தூம் காலத்தினாதர் சிலந்திக்கு செய்த சிறப்பு செய்த சிற பெண்ணில் எங்குலக்கும் சென்றடைந்து கை தொழுவார்கெங்கள் கையிலாயர் நொய் தளவிற்காலார் காய்ந்தாரன்றே காணீர் கழல் தொழுத பாலர்காய் அன்று பரிந்து பரிந்துரை பார்சோர் கேளாள் எம் பெருமான் பாதம் பிரிந்திருக்க இல்லாமை பேசோ புரிந்த மரநாதவா காலத்தினம்பவா என்றென்று மாதாபா ஊற்றமயல் மயலை தவிர்கனி வாராய் ஒரு மூன்று எகிலை பொடியாக எய்தாய் கையிலை பருப்பதபா நின்னுடைய பாதத்தின் கீழே இருப்பதவா ஊற்றாளிவள் இவளுக்கு நல்லவாறு எண்ணுதிரேலின்றே தவள பொடி இவள் மேல் சாகத்தீம் இவளுக்கு காட்டு மின்கள் காலத்தி காட்டி கமிழ் கொன்றை சூட்டு சூட்டுமின்கள் தீரும் துயர் துயர்கேலாம் கூடாய தோர்குரம்பை போக்கு மயக்கில் வழி காண மாட்டேன் வியர் கொடும்போரேற்றானே வண்கையிலையம்மானே என் கலோமேற்றான் இதற்கு விளைவு விளையும் வீணையரபின் வெய்ய விடத்தை களைமீனோ காலத்தே ஆழ்வார் வளைவில் தீருந்திய சீரீசன் திருநாமம் என்னும் மருந்தினை நேர் வாயிலே வைத்து வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே தூய வேகம் பெருமாம் தேவியோடு மன்ன கையிலாய தெம்பெருமான் ஓரஞ்செழுத்து அஞ்செழுத்தோங் கண்டீர் அருமறைகளாவனவும் அஞ்செழுத்தோங் கற்க அணித்தாகும் நஞ்சவித்த காலத்தீ யார் யார்க்கும் காண்டல் கரிதாய் போய் நீளத்தே நின்ற நெறி நெறிபார்ச்சடையாய் நிலையின்மை நீயொன்றோ அறியாய் கொலந்தோ அயர்ந்தாள் நெறியீர்கனை தருவீம் தூங்கும் கையிலாயா நின்னை நினை தருவே கண் சோர நின்று என்றும் இருந்தோம் கிடந்தும் நடந்தும் யாம் என்றும் நினைந்தாலும் என் கோலோ சென்று தந்தாள் வானவரிரைஞ்சும் தண் சாரர் களத்தே ஆழ்வானருளாத வாறு அருளாதவாருண்டே யார்கேனுமாக இருளார்கரை மேடற்றம் ஈசன் பொருளாய்ந்து மேமகே உன்னில் வியன் கையிலே மேயான் வந்திம்மகே தேர்க்கும் இடர் இடரே ரோம ரோமகோர் இடநாடி கொண்டு நடவீரோ காலத்தால் நாங்கள் கடல்வாய் கருப்பட்டோம் கொண்முகில் சேர்க்காள காண ஒரு பட்டோம் கண்டீருணர்ந்து உணரும் காலொன்றை ஒரு தெரிய காட்டாய் புணரும் காலாரமுதே போலோ இணரீர்கனியவாம் சோலை கையிலையோ மேயாயினியவா கண் நின்னியல்பு நின்னியல்பேயாரே அறிவார் நினையுங்கால் மன்னிய சீர்காலத்தே மன்னவனே நின்னில் வெளிப்படுவதேழுலகும் மீண்டே ஒரு காலொழிப்பதுபும் ஆனாலோரையே உரையும் பொருளோ உடலும் உயிரோ விரையும் மலரும் போல் வெம்மே புறையின்றி சென்றவாரோங்கோ திரு கையிலே எம்பெருமான் நின்றவாரெங்கும் நிறைந்து நிறைந்தெங்கும் நீயேயாய் நின்றாலும் ஒன்றின் மறைந்தை போலன் காண வாராய் சிறந்த கணியாரோ தஞ்சாரர் காலத்தீம் ஆழ்வாய் பணியாயால் என் முன் பரேச பரிசரியன் பற்றிலேன் கற்றிலேன் மூற்றும் கரியுரியாய் பாதமே கண்டாய் திரியும் புறமாள செற்றவனே போர்க்கையிலை மன்னோ பரமாம் அடியேற்கு பற்று பற்றாவானே பூயிர்கோ எந்த பசுபதியே முற்றாவன் திங்கள் முளை சூடி வற்றாவாங்கங்கை சேர் செஞ்சடையான் காலத்தீயுள் நின்ற மங்கை சேர் பாகத்து மன்னா கையிலாயாம் மாமுத்தமாணிக்கம் பொன்னாரமா கொண்டே பூணாதே என்னாளுமின் செய்வார் செஞ்சடையாய் வெள்ளேலும்பு பூண்கின்றதன் செய்வானெந்தாயியம்பு இயம்பாய் மட நெஞ்சேர் ஏனோர் பால் என்ன பயம் பார்த்து பற்றுவான் உற்றாய் புயம்பாம்பாலார்த்தானே காலத்தியம்மானே என்றென்றையே ததே வாழாயிருந்து இருந்தவ காணீர் இது என்ன மாயம் அருந்தண் கையேலாயத்து அண்ணல் வருந்தி போய்த்தான் நாளோ பிச்சை புகும் போலோ தன்னடியார்வானாள மண்ணாள வைத்து வைத்த இரு நிதியே என்னுடைய வாழ்முதலே நித்திலமே காலத்தே நீ சுடரே மொய்தொழி சேர காலத்து ஆசையடினாயேன் காணுங்காலை காலத்து எப்பிறவியான் யானென்று தானென்று இரண்டில்லை என்பதனை யானென்றும் கொண்டிருப்பன் ஆனாலும் தேனுண்டளிகள் தாம் பாடுமகன் கையிலை மேயான் தெளி கோடான் மாயங்கள் செய்து மாயங்கள் செய்தைவர் சொன்ன வழி நின்று காயங்கொண்டாடல் கணக்கன்று காயமே நிற்பதன் தாதலார் காலத்தீர் நின்மலன் சீர் கற்பதே கண்டீர் கணக்கு கணக்கிட்டு கொண்டிருந்து காலனார் நம்மை வணக்கீவலை படா முன்னம் பிணக்கின்றி காலத்தால் நெஞ்சே கையிலாயோ மேவியனர் சூலத்தான் பாதம் தொழு தொழுவாள் பேராளே தன் தோள்வளையும் தோற்றாள் மழுவாளன் காலத்தே வாழ்த்தீ எழுவாளருமாம் கொன்றை நம் முன்னே நாளை பெருமாறு காணீரன் பெண் பெண்ணின்றயலார் முன் பேதை பிறை சூடி கண்ணின்ற நேற்றே கையிலை கோணுண்ணின்ற காமந்தமீ தூர நெய்வாட்குண் கார்கொன்றை தாமந்தமற்றீவளை சார்ந்து சார்ந்தாரைய வீடத்தும் காப்பனவும் சார்ந்தன்பு கூர்ந்தார்க்கு மோக்தே கொடுப்பனவும் கூர்ந்துள்ளே மூள தியானிப்பார் முன் வந்து நிற்பனவும் காலத்தியார் தம் கழல் தங்கழல்கள் ஆர்ப விளக்கு சலன் சலனென்றங்கழல்கள் ஆர்ப அனலேந்தி பொங்க கலத்தார்த்தாடரவாகன் கையிலே மேயாய் நீ கூத்தாடல் மேவியவா கூறு கூறாய் நின் பொன்பாயால் கோலச்சிறு கிளியே வேறாக வந்திருந்த மெல்லனவே நீல் தாவு மஞ்சடையோ நீ குடுமி வளருவி காலத்தி செஞ்சடையம் ஈசந்தீரம் ஈசந்திரமே நினைந்துருகும் எம்மை போல் மாசில் நிறத்த மட குருகே கூசியிருத்தியால் நீயும் இருங்க இல்லை மேயார் கருத்தியாய் காமுற்றாயாம் காமுற்றாயாமன்றே காலத்தியான் கழற்கே யாமுற்றதோற்றாய் இருங்கடலே யாமத்து ஞாலத்து உயிரெல்லாம் கண் துஞ்சோ நள்ளிருள் கூர்காலத்தோ துஞ்சாது உன் கண் கண்ணோ கருத்தோ கைலாயரே எமக்கென்ற எண்ணீயிருப்பன் யான் எப்பொழுதோ நன்னும் பொறியாடு அறவசைத்த பூத படையாரியார் கொல் நெஞ்சேயவர் நெஞ்சேயவர் கண்டாய் நேரே நினைவாரை அஞ்சேலென்றாட்கொண்டு அருள் செய்வார் நஞ்சேயோ கண்டத்தார் காளத்தியாழ்வார் கழல் கண்டீரண்டத்தார் சூடும் மலர் அலரோ நெடுமால் அமரர்கோன் மற்றும் பலராய் படைத்து காகத்தாண்டு புலர்கால துன்றகி மீண்டு பலவாகி நிற்கின்றான் குன்றாத சீர்கையிலை கோ கோத்த மலர் வாழி கொண்டனங்கன் காலத்தீ கூத்தன் மேலன்ற குறித்தைய பார்த்தலுமே பண்பொழிய கோபத்தி சுற்றுதலோ பற்றற்று வெண்போடியாய் வீழ்ந்தில நோவெந்து வெந்திரல் வேல் பார்த்தற்கு அருள் செய்வான் வேண்டிவோர் செந்தரு கண் கேழல் திறம் புரிந்து வந்தருளும் காணவனாம் கோலமியான் காண கையிலாயம் வானவர்த்தம் கோமானேவா வாமாம் தேர்வல்ல வயபோர் விஷயனை போல் தாமாருலகில் தவமுடையார் தாம் யார்க்கும் காண்டர் கரியராய் காலத்தீம் ஆழ்வாரை தீண்ட தாம் பெற்றமையார் சென்று சென்றிரஞ்சம் வானோர்த்தம் சிந்தைக்கும் செய்யறாய் என்றும் அடியார்க்கு முன்னேற்பர் நன்றே கனியவாம் சோலை கையிலாயோ மேயாரினியவா பக்தர்கேவ இவரே மோதல் தேவர் எல்லார்க்கும் மீக்கார் இவரல்லரென்றிருக்க வேண்டாம் கவராதே காதலி தின்றே தூதீரல் காலத்தியாழ்வார் நீர் ஆதரித்த தெய்வமேயாம் ஆமென்று நாளை உலகென்று வாழ்விலே தாமின்று வீழ்கை தவமன்று யாமென்றும் இம்மாய வாழ்வினையே பேணாதிருங்கையிலை அம்மானை சேர்வதறிவு அறியாமலேனோ அறிந்தேனோ செய்து செரிகின்ற தீவினைகள் எல்லாம் நெறி நின்று நன்மோகில் சேர் காலத்தினாதன் அடிபணிந்து பொன்மூகிலே ஆடுதலும் போம் போகின்ற மாமூகிலே பொற்கையிலை வேற்பளவோ ஏகின்ற மக்காக எம்பெருமான் ஏகினாலுண்ண படானஞ்சம் உண்டார்கின் உள்ளுரு நோய் விண்ணப்போ செய் கண்டாய் வேறு வேறேயும் காக்க தகுபேனை மெல்லியளாள் கூரேயும் காலத்தே கொற்றவனே ஏறேரும் அன்ப அடியேற்கருளாது ஒழிகின்றதென் பாவமே அன்றோ இன்று என்று தொடங்கி பணி செய்வேன் யானூனக்கு என்றும் இளமதியே எம் பெருமான் என்றும் என் காதல் உண்மை உயர் கையிலை மேயார்க்கு தேட்காதே விண்ணப்பம் செய்ய சடை முடியன் செல்வனையான் கண்டேனது கையறவும் உள்மேலேவும் யான் காட்ட பையவே காரேறு பூஞ்சோலை காலத்தீ ஆழ்வார்த்தம் போரேரே இத்தருவே போது போது நெறியனவே பேசினின் பொன்வாயால் ஊத தருவேன் ஒளிவண்டே காதலால் கண்டார் வணங்கும் கையிலாய தெம்பெருமான் வந்தார் மோந்தென் குழற்கேவா வாவாமணி வாயால் மாவின் தளிர் கோதி கூவாதிருந்த குயிர் பிள்ளாய் ஓவாதே பூமாம் பொழிலுடுத்த பொன்மதில் சூழ்காலத்தீ கோமான் வரவொரு கார்கூபு கோபுதலும் பார்கடலே சென்றவனை கூடுகையின்றேவினான் போர்க்க இல்லை எம்பெருமான் மேவிய சீரன்பால் புலிகாலன் பாலன்பால் ஆசையினால் தன் பார்ப்பால் வேண்டுதலும் தான் தானே உலகாழ்வான் தான் கண்டபாவழக்கோ ஆனால் மற்றார் ஏதனை அன்றென்பார் வானோர்களை கண் தானாய் நின்ற காலத்தியாழ்வார் வளை கொண்டார் மால் தந்தார் வந்து வந்தோரர கண்ணார் வண்கையிலை மால்வரையை தந்தோள் வலியினையே தாம் கருதி அந்தோ இடந்தார் இடந்தீட்டார் கீழெலி போர் கிடந்தார் வலியெல்லாம் கேட்டு கெட்ட அறகரே வேதியரே கேளீர் கொல் பட்டதும் ஓராது பண்டொரு நாள் ஒட்ட கலந்தரனார் காலத்தியாழ்வார் மேர் சென்று சலந்தரனார் பட்டவும் தா தாம்பட்டதொன்றோ அறியார் கொல் சார்வரே காம்புற்ற சென்னல் கையிலை கோர் ஆரத்தான் பக்தர்க்கு அருகணையார் காலனார் தூரத்தே போவார் தொழுது தொழுது நமனுந்தன் தூதுவர்க்கு சொல்லும் வழுவில் சீர்காலத்தே மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்தகல போமின்களைத்தனையோ செய்தாக என்று வென்றைந்தும் காமாதி வேறறுத்து மெல்லவே ஒன்றை நினை தேரேல் ஒன்றல சென்றங்கை மானுடையான் என்னை உடையான் வடகையிலை தானுடையான் தன்னுடைய தாள் தாளொன்றால் பாதாளம் ஊடுருவ தன்பி சும்பில் தாளொன்றாலண்டம் கடந்துருவி தோளொன்றால் திக்கனை தோ போர்க்கோம் திரற்காளி காலத்தினக்கனைத்தான் கண்டனடம் நடமாடும் சங்கரன் தாள் நான் முகனும் காணான் படமாடும் பாம்பனையான் காணான் விடவேவும் காரேறு கண்டன் கையிலாயன் தன்னுருவையாரே அறிவாரி செய்து இசையும் தன் கோலத்தை யான் காண வேண்டி வசையில் சீர்காடத்தே மந்தன் அசைவின்றி காட்டுமேல் காட்டி கலந்தென்னை தன்னோடும் கூட்டுமேல் கூடவே கூடு கோடியிருந்து பிறர் செய்யும் குற்றங்கள் நாடித்தம் குற்றங்கள் நாடாதே வாடி வட கையிலை ஏத்தாதே வாழ்ந்திடுவான் வேண்டில்லட கையில் அறமுதை வீட்டு விட்டாவி போக உடல் கிடந்து வெந்தியில் பட்டாங்குவே மாறு பார்த்திருந்தும் ஒட்டாதாம் கள்ளலைக்கும் பூஞ்சோலை காளத்தீ உள் நின்ற வள்ளலை சென்றே தமனோ மனமொற்றும் மையலாய் மாதார்த்தங்கள் கனமுற்றும் காமத்தே வீழ்வர் புனமோற்றின குறவர் ஏத்தும் இருங்க இல்லை மேயான் தன கோரபு செய்கலார்த்தாழ்ந்து தாழ்ந்த சடையோ தவள திருநீரோ சூழ்ந்த புலியதளோ சோழரபோ சேர்ந்து நெருக்கிவானோர் இறைஞ்சும் காலத்தீர் ஆழ்வார்க்கிருக்குமாம் கோலங்களேற்று ஏற்றின் மணியே அமையாதோயீர்ஜடை மேல் வீற்றிருந்த வெண்மதியும் வேண்டுமோ ஆற்றருவி கண்மேற்பட்டு ஆர்கோ ஆர்கோகையிலாய தெம்பெருமானின் மேர் படைவிடு பார்க்கீங்கு இங்கே வாயின்றருளி என் மனத்தில் எப்பொழுதும் நீங்காமல் நீ வந்து நின்றாலோ தீங்கை அடுகின்ற காலத்தியாழ்வாய் நான் நல்ல படுகின்ற வண்ணம் பணி பணியாது முன்னீவனை பாவியேன் வாழ கணியாது காலம் கழித்தேன் அணியும் கருமா மிடற்றெங்கயிலாய தெங்கள் பெருமானதில்லை பிழை பிழைப்போவாய் பொன்றறியேன் பித்தேறினார் போல் அழைப்பதே கண்டாய் அடியேன் அழைத்தாலும் என் எண்ணாதரவே கொண்டின் போழில் சோழ் காலத்தி மன்னா தருபாய்வரம் வரமாவதெல்லாம் வடகையிலை மன்னும் பரமாவுன் பாதார விந்தம் சிரமார ஏ தீடும் போதாக வந்தென் மனத்தில் எப்பொழுதும் வைத்திடு நீ வேண்டேன் யான் மாற்று மற்றும் பல பீதற்ற வேண்டாமட நெஞ்சே கற்றை சடை அண்ணல் காலத்தீ நெற்றிக்கணாராம் அமுதின் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல் திருச்சிற்றம்பலம்